ஓம் அகர முதலன ஆனாய் போற்றி போற்றி ஓம் அகில உலகுக்கும் மன்னாய் போற்றி போற்றி ஓம் அஞ்சன் சீரடி அமுதே போற்றி போற்றி ஓம் அடியவர்க்கின்பம் அருள்வாய் போற்றி போற்றி ஓம் அடியார் உளத்துள் விளக்கே போற்றி போற்றி ஓம் அடியார் வினை கெட ஆழ்வாய் போற்றி போற்றி ஓம் அணுகாதவர்க்கு பிணியே போற்றி போற்றி ஓம் அணுவிலும் சிறிய அணுவே போற்றி போற்றி ஓம் அண்டம் யாவையும் பூத்தாய் போற்றி போற்றி ஓம் அரவமுடியில் இருப்பாய் போற்றி போற்றி ஓம் அருள் சூழ் கொண்ட அம்மா போற்றி போற்றி ஓம் அருள் நிறை கடலே அமுதே போற்றி போற்றி ஓம் அழகன் முருகனை அளித்தாய் போற்றி போற்றி ஓம் அறத்தின் வடிவே அருளே போற்றி போற்றி அறிவும் மகிழ்வும் அருள்வாய் போற்றி போற்றி ஓம் அருவர்க்கு இளையனங்காய் போற்றி போற்றி ஓம் ஆகமப் பொருளாய் நிறைந்தாய் போற்றி போற்றி ஓம் ஆசை தீர கொடுப்பாய் போற்றி போற்றி ஓம் ஆடகத்தாமரை அணங்கே போற்றி போற்றி ஓம் ஆடல் கண்டருளிய அணங்கே போற்றி போற்றி ஓம் ஆதி முதலே அருளே போற்றி போற்றி ஓம் ஆயிரம் திருப்பெயர் உடையாய் போற்றி போற்றி ஓம் ஆரா அமுதம் ஆனாய் போற்றி போற்றி ஓம் ஆறுயிர் வளர்க்கும் மருந்தே போற்றி போற்றி ஆலம் அமுதுசை அன்னாய் போற்றி போற்றி ஓம் ஆராதாரத்து அமர்ந்தாய் போற்றி போற்றி ஓம் இமயமட கொடித்தாயே போற்றி போற்றி ஓம் இமவான் பெற்ற தவமே போற்றி போற்றி ஓம் இரவாய் பகலாய் விரிந்தாய் போற்றி போற்றி ஓம் ஓம் இருமையும் உதவும் எம் தாயே போற்றி போற்றி ஓம் பாகத்து உறைவாய் போற்றி போற்றி ஓம் உயிருக்கு உயிராம் உணர்வே போற்றி போற்றி ஓம் உலகெலாம் கீன்ற உமகே போற்றி போற்றி ஓம் உள்ள கோவில் விளக்கே போற்றி போற்றி எல்லா உலகமும் மானாய் போற்றி போற்றி ஓம் ஏதம் அகற்றும் மாதே போற்றி போற்றி ஓம் ஏழிசை வல்லி என் தாய் போற்றி போற்றி ஓம் ஒளிமதி செஞ்சடை உடையாய் போற்றி போற்றி ஓம் ஒளிரும் ஒளிக்கு இடமே போற்றி போற்றி ஓம் எல்லாம் ஒன்றில் விரிந்த பலவே போற்றி போற்றி ஓம் ஓம்கார உட்பொருள் உமையே போற்றி போற்றி ஓம் ஓசை ஒலிகெலாம் ஆனாய் போற்றி போற்றி ஓம் போத அரிய உணர்வே போற்றி போற்றி ஓம் ஐங்கரன் தன்னை அழித்தாய் போற்றி போற்றி ஓம் ஐந்தெழுத்துட்பொருள் ஆனாய் போற்றி போற்றி ஓம் ஐந்தொழில் இயற்றும் அரசே போற்றி போற்றி ஓம் கடவுள் மணிகே கதிரே போற்றி போற்றி ஓம் கண்ணார் அமுத கடலே போற்றி போற்றி ஓம் கண்டே கண்டின் மணியே போற்றி போற்றி ஓம் கையிலை பதமருள் கருணை போற்றி போற்றி ஓம் கருமையில் அழகிய கலகே போற்றி போற்றி ஓம் கரும்பின் இனிய மொழியாய் போற்றி போற்றி ஓம் கற்பகத்தருவே கலையே போற்றி போற்றி ஓம் கண்டிகர் நோம்பு உகப்பாய் போற்றி போற்றி ஓம் காவியங்கண்ணி உமகே போற்றி போற்றி ஓம் கானகம் உகந்த காளி போற்றி போற்றி ஓம் குவளை மலர் கண் கொண்டாய் போற்றி போற்றி ஓம் கொன்றை வேந்த குழலாய் போற்றி போற்றி ஓம் மனை விளக்கே போற்றி போற்றி ஓம் சிந்தை குடிபுகும் சிவகே போற்றி போற்றி ஓம் சிறக்கும் கமலத்திருவே போற்றி போற்றி ஓம் சீர்சால் வரமருள் தாகே போற்றி போற்றி ஓம் தமிழின் இனிய சுவையே போற்றி போற்றி ஓம் தாருகன் பேருரம் கிழித்தாய் போற்றி போற்றி ஓம் திருநீற்று ஒளிகே திறமே போற்றி போற்றி ஓம் தீபச்சுடராய் திகழ்வாய் போற்றி போற்றி ஓம் தூயர் உளத்தில் இருப்பாய் போற்றி போற்றி ஓம் தேடற்கு அரிய நிதியே போற்றி போற்றி ஓம் தோன்றா கோர் துணையே போற்றி போற்றி ஓம் நஞ்சமுதாக்கிய நங்காய் போற்றி போற்றி ஓம் நறுமாமலர்ச்சடையாய் போற்றி போற்றி ஓம் நாயகி நாரடி நான்முகி போற்றி போற்றி ஓம் பஞ்சினும் மெல்லடிப்பாவாய் போற்றி போற்றி ஓம் பண்டார் இந்தமிழ்ப்பாவாய் போற்றி போற்றி ஓம் பழமறை பொருளே பகனே போற்றி போற்றி ஓம் பனிமால் இமயப்பிடியே போற்றி போற்றி ஓம் பாசம் அங்குசம் உடையாய் போற்றி போற்றி ஓம் பாடுவார் பாடல் உகப்பாய் போற்றி போற்றி ஓம் பாலினும் நன்பொழிப்பாவாய் போற்றி போற்றி ஓம் பிறவி பிணிக்கோர் மருந்தே போற்றி போற்றி ஓம் பிள்ளை செல்வம் அருள்வாய் போற்றி போற்றி ஓம் புவித்தலம் அனைத்தும் பூத்தாய் போற்றி போற்றி ஓம் பூதம் ஐந்தாய் விரிந்தாய் போற்றி போற்றி ஓம் மகிஷன் தலைமேல் அந்தரி போற்றி போற்றி ஓம் மங்கள மங்கையர்த்தவமே போற்றி போற்றி ஓம் மஞ்சள் குங்குமம் காப்பாய் போற்றி போற்றி ஓம் மணியே மணியின் ஒளியே போற்றி போற்றி ஓம் மருளில் விளைந்த தெருளே போற்றி போற்றி ஓம் மலரே மலரின் மணமே போற்றி போற்றி ஓம் மலை வளர்க்காதலி உமையே போற்றி போற்றி ஓம் மலையவன் மகளாய் புதித்தாய் போற்றி போற்றி ஓம் மரகதமணியின் ஒளியே போற்றி போற்றி ஓம் முத்தலை சூல முதல்வி போற்றி போற்றி ஓம் முப்பத்திரண்டரம் வளர்ப்பாய் போற்றி போற்றி ஓம் முப்புறம் எரித்த முதல்வி போற்றி போற்றி ஓம் முழுவதும் ஈன்ற முதலே போற்றி போற்றி ஓம் மூவா முகுந்தற்கு கிளையாய் போற்றி போற்றி ஓம் மோகம் அழிக்கும் முதல்வி போற்றி போற்றி ஓம் யாவர்க்கும் மேலை இறைவி போற்றி போற்றி ஓம் யாழினும் இனிய மொழியாய் போற்றி போற்றி ஓம் வஞ்சகர் நெஞ்சில் வாராய் போற்றி போற்றி ஓம் வம்பில் படுத்த கனியே போற்றி போற்றி ஓம் வாசமலர் எலாமானாய் போற்றி போற்றி ஓம் வெற்றிவே கொற்றவை போற்றி போற்றி ஓம் வேண்ட முழுதும் தருவாய் போற்றி போற்றி ஓம் வேண்டுவோர் வேண்டுவகீவாய் போற்றி போற்றி ஓம் வேதத்தொடகின் பகனே போற்றி போற்றி ஓம் வேதநாயகி போற்றி போற்றி போற்றி ஓம் கற்பகாம்பிகை தாயே போற்றி போற்றி ஓம் கற்பகாம்பிகை தாயே போற்றி போற்றி ஓம் கற்பகாம்பிகை தாயே போற்றி போற்றி